வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவையில் யாரும் இல்லை எல்லோருமே ஏதோ ஒரு துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் மார்க்கம் எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் வெற்றிக்கான ரகசியத்தை சில வார்த்தைகளில் சொல்லிக் கொடுக்கிறது வெற்றி என்பது ஒரு பயணம் வெற்றி என்பது பயணம் போய்கொண்டிருக்க வேண்டுமே தவிர அது நின்றுவிடக்கூடாது மரங்கள் இருக்கிறதே விதையை போடுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே செல்லும் அதற்கு பிறகுதான் விரிந்த மரமாக மாறும் இதை போட்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும் நேற்றை போன்ற இன்றைக்கு இருக்கிற அவர் வெற்றியான ஒரு குடும்பம் நடக்கிறது என்றால் இருக்க இருக்க குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் கூடிக்கொண்டே சென்றால் அங்கே வெற்றி இருக்கிறது என்று பொருள் இருக்க இருக்க மகிழ்ச்சி குறைந்து கொண்டே வந்தால் அங்கே வெற்றியை காண முடியாது வியாபாரம் இருக்க இருக்க கூடிக்கொண்டே போனால் அங்கே வெற்றி இருக்கிறது குறைந்து விட்டால் வெற்றி இல்லை இப்படி ஒவ்வொரு துறையிலும் கல்வி அதிகரித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி இருக்கிறது இல்லை என்றால் வெற்றி இல்லை இந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன வழி வாழ்க்கையின் வளர்ச்சியை கொடுக்கிற இந்த வெற்றியை பெறுவதற்கு மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறைகள் நெறிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம் மக்கமா நகரத்தில் காவப்பில்லாவில நின்று ஒருவர் திரையை பிடித்து அனுபவம் கொண்டிருக்கிறார் ரப்பே வெற்றியின் கதவை திற வெற்றியின் கதவை திற வெற்றியின் கதவை திற என்று அவர் புலம்பிக் கொண்டே இருக்கிறார் பக்கத்திலே இருந்த ராபியத்தில் வசதியா வெளியல்வாகும் தாடாங்கா அந்த பெண்மணி அழைத்து கேட்டார்கள் அந்த கதவு என்றைக்குப்பா மூடியிருந்தது கதவை திற கதவை திற என்று சொல்லுகிறாயே அண்ணா வெற்றியின் கதவை திறந்தே வைத்திருக்கிறார் வெற்றி என்ற மலை பெய்து கொண்டேதான் இருக்கிறது நீ பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு உள்ள விழுகலையே நினைச்சா யார் குற்றம் மழை விழுகிறது பாத்திரத்தை நேராக வைத்தால் தண்ணீர் உள்ளே விழும் இவர் கவுத்து வச்சுட்டு பாத்திரத்துக்குள்ள தண்ணி விழுகலையே தண்ணி விழுகலையே கவலைப்பட்டா என்ன வெற்றி என்ற காற்று வீசுகிறது இவர் கதவை சாத்திட்டு காற்று வரட்டும் காற்று வரவில்லை காற்று வரவில்லை என்றால் யார் தவறு வெற்றி என்பது ஒரு காற்று வெற்றி என்பது மழை நாம் தான் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் வெற்றியின் வாய்ப்புகள் வருகிற பொழுது அதை இருக பிடித்துக் கொள்ளுகிற பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமான சோம்பேறியை கொண்டு போய் ரவுலாவுக்கு முன்னால் அமர வைத்து பல ஆண்டு காலமாக அங்கேயே உட்கார வைத்தாலும் அவனுக்கு ஞானம் பிறக்க ஒரு சோம்பேறியை கொண்டு போய் சொல்லுவார்கள் போதி வளர்த்து அடியிலே அமர வைத்தாலும் அவனுக்கு ஞானம் பிறக்காது காரணம் அவன் வெற்றி கழிப்பை பெறுவதை ஆசைப்படாது அதனால வெற்றி வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு வெற்றி காற்றை சுவாசிக்க வேண்டும் வெற்றியின் மலையிலே நனைய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு பத்து கட்டளைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது அதில் முதலாவதாக வெற்றி வேண்டுமா உங்கள் வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதிலேயே நிறைய பேர் ஓதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும் எதை செய்கிறாரோ அதைத்தான் சொல்ல வேண்டும் இந்த சரக்கை கொடுக்கிறேன் என்றால் அந்த சரக்கு தான் போகணும் வேறு மாற்றி கொடுக்க கூடாது ஆனால் அது நடக்குமா வாழ்வு என்ன வாக்கு என்ன ரெண்டு ஒன்றாக இருக்க வேண்டும் குமார் நபிகள் கோமான் சல்லல்லா வழிவு செல்லும் அவர்களின் வரலாறுகளை புரட்டுங்கள் அவர்களின் தோழர்களின் வரலாறுகளை புரட்டுங்கள் வாழ்வு எதுவோ அதுதான் வாக்கு வாக்கு எதுவோ அதுதான் தான் பிறரின் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள் நபிகள் பெருமானார் சொன்னார்கள் அதன்படி அவர்கள் நடந்தார்கள் வாக்கு என்னவோ அதன்படி நடந்தார்கள் சுராக்கா நாயகத்தை கொள்வதற்காக பின்னால் குதிரையில் வந்தவர் நாயகத்தை பிடிப்பதற்காக குதிரையில் வந்தவர் சுராக்கா நெருங்கும் பொழுது பூமி காடுகிட்டார்கள் சுராக்காவின் காலை பூமி பிடித்துக் கொள்ளுகிறது தவறு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சுராக்கா கேட்கிறார் பெருமானார் மன்னிக்கிறார்கள் மீண்டும் துரத்துகிறார் மீண்டும் பிடிக்கிறது மீண்டும் மன்னித்தார்கள் மீண்டும் சுராக்காவுக்கு மனம் மாறுகிறது முகம்மதே இனி நானும் உம்மை பின்பற்றி வரமாட்டேன் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் தடுத்து இந்த பகுதியிலே முகம்மது செல்லவில்லை என்று நான் தடுத்து விடுவேன் பெருமானார் சுதந்தா பணிவு செல்லும் அவரின் மீது எந்த அளவுக்கு அன்பு காட்டினார்கள் தெரியுமா சுராக்கா என்னை நீ பிடித்துக் கொடுத்திருந்தாய் உனக்கு செந்நிற ஒட்டகைகள் பரிசாக வல்லவா கிடைத்திருக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒரு காலத்திலே கிஸ்ராவினுடைய காப்பு உனக்கு அன்பளிப்பாக கிடைக்கும் அதை கொண்டு நீ பயன் பெற்றுக்கொள் என்று பெருமானார் சந்தல்லா அலைஹி அன்பு வார்த்தைகளை கொடுக்கிறார்கள் உமரே ஃபாரூக் அல்லாஹுவின் காலத்திலே கிஸ்ரா நாடு வெற்றி பெறுகிறது அங்கிருந்து காப்புகள் கொண்டு வரப்படுகிறது உமரடி ரலியல்லாஹு தயாராக அவர்கள் அழைத்தார்கள் அழைத்தார்கள் சுராக்காவை அன்றொரு சொன்னால் பெருமானார் உன்னை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று கேட்டார்கள் இஸ்ராவினுடைய காப்பு வரும் அந்த காப்பு எனக்கு கிடைக்கும் என்றார்கள் உமரடி அல்லா அந்த காப்பை எடுத்து கையிலே கொடுத்து தங்க காப்புகளை கையிலே கொடுத்து இதை வைத்து நீ பயன்பெற்றுக் கொள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்களுக்கு இன்னலும் இடுக்கண்களும் தொல்லையும் கொடுத்தவர்களுக்கு கூட பெருமானார் அன்பைத்தான் பரிசாக வழங்கி இருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் அன்பு காட்டினார்கள் அபுசுபியா நாயகத்தை கொள்வதற்காக முயற்சித்தவர் பெருமானாருக்கு பல தொல்லைகளை கொடுத்தவர் பத்தகமக்காவிலே இஸ்லாத்தை தழுவினார் பெருமனார் செல்லல்லா செலவு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள் காபாவிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு அபு சுபியான் வீட்டிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு எந்த அளவுக்கு காபாவோடு அபு சுபியானை இணைத்து பேசுகிறார்கள் என்றால் பெருமானார் எந்த அளவிற்கு அன்பு காட்டி இருக்க வேண்டும் என்பதை எண்ணிப்பார் காரையில் ஒரு ஹதீஸ் வரும் சுமாமத்தி முன் சுமாமா யமாமா நாட்டினுடைய பெரும் தலைவர் மக்கமா நகரத்திற்கு கோதுமை வர வேண்டுமானால் உணவுப் பொருள் வர வேண்டுமானால் அத்தனைக்கும் பொறுப்பு சுமாமா பெரும் கோடீஸ்வரன் மக்காவிலே ஒவ்வொருவருடைய உணவும் ஒவ்வொருவருடைய உணவிலேயும் அந்த சுமாமாவினுடைய கோதுமை தான் ஓடியிருக்கும் அந்த சுமாமா நாயகத்தின் மீது எவ்வளவு வெறுப்பு அரபுலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் முகம்மது அரபுலகத்திலேயே நான் வெறுக்கும் முகம் முகம்மதி முகம் முகம்மதை விட எனக்கு கெட்ட பெயர் வேறொன்றும் இல்லை அதை கேட்பதையே அருவறுப்பாக கருதுகிறேன் என்று நினைத்தவர் சுமாமா இஸ்லாமிய படை சுமாமாவை பிடித்து வருகிறது பள்ளிகளே பள்ளியின் தூணிலே மசிது நபவியினுடைய தூணிலே சுமாமா ரலியல்லாஹு தாலாவை கட்டப்படுகிறது பெருமான செல்லல்லா பொலிவ செல்லம் வருகை தருகிறார்கள் நீங்கள் செய்த தவறுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அவரிடத்திலேயே கேட்டார்கள் நீங்கள் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் முகம்மதே நீங்கள் நினைத்தால் என்னை கொள்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள் காரணம் பல நபித்தோழர்கள் பல சகாபிகளை கொண்டு குவித்தவன் நான் அதனால் நீங்கள் நினைத்தால் என்னை கொன்று விடலாம் இரண்டாவது சான்ஸ் நீங்கள் நினைத்தால் முகம்மதே நிறைய பணங்களை வாங்கிக் கொண்டு என்னை விட்டுவிடலாம் மூன்றாவதாக நீங்கள் நினைத்தால் முகம்மதே எதுவுமே இல்லாமல் என்னை மன்னித்து விடலாம் இது உங்கள் விருப்பம் பெருமானார் ஒன்றும் பேசவில்லை அடுத்த நாள் வருகிறார்கள் சகாபாக்களிடத்திலே சொன்னார்கள் இவர்களுக்கு உண்ணுவதற்கு நல்ல சாதனங்களை கொடுத்து விடுங்கள் காரணம் பணக்கார நவீனத்தோடு பணக்காரராக இருந்தவர் இவர் அதனால் இவருக்கு அவருடைய உணவையே நீங்கள் கொடுங்கள் என்று பெருமானார் சிதல்லா பணிவசலம் அவர்கள் கைதிகளோடு எப்படி நடக்க வேண்டுமோ அதை விட ஒருபடி மேலேறி சொல்லுகிறார்கள் உமான் நவிகள் இவருக்கு நல்ல உணவை கொடுங்கள் என்று சொல்லி விட்டு புறப்படுகிறார்கள் அடுத்த நாள் வந்து கேட்கிறார்கள் நீ என்ன விரும்புகிறார் அவர் அதையே சொல்லுகிறார் மூன்றாவது நாள் கேட்கிறார்கள் என்ன விரும்புகிறார் அதையே சொல்லுகிறார் பெருமானார் இவரை அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள் எதுவுமே பேசவில்லை நீங்கள் சென்று வாருங்கள் என்றார்கள் அவரும் சென்றார் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு சென்றார் ஒழு செய்கிறார் குளிக்கிறார் குளித்து விட்டு வந்தார் பெருமானாரின் கரத்தை பிடித்தார் அஷத் அல்லா இலா இல்லம்மா வாழ்ந்த ரசூலுல்லா நாயகமே இன்றைக்கு என் நிலைமை எப்படி மாறிவிட்டது தெரியுமா எனக்கு பெயர்களிலேயே பிடித்த பெயர் முகம்மது என்ற பெயர் நேற்று வரை பிடிக்காத பெயர் இன்றைக்கு பிடித்த பெயராக மாறுகிறது நாயகமே முகங்களிலேயே எனக்கு ரொம்ப பிரியமான முகம் உங்கள் முகம் தான் நாயகமே உங்கள் தான் நாயகமே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே பேசிய வரலாறுகள் உண்டு பெருமானார் அவரை மீது எவ்வளவு அன்பு காட்டினார்கள் எப்பொழுது சுமாமா வந்தாலும் தன்னுடைய மேலங்கியை கலட்டி தன்னுடைய மேலங்கியை விரித்து அவர்களை அமர வைப்பார்கள் என்று அதிசிகளை பார்க்கிறோமே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அன்பு காட்ட சொன்னார்கள் எதிரிகளுக்கும் அன்பு காட்டினார் ஜப்பாரிபுல் இப்னுல் நாயகத்தினுடைய நாயகத்தினுடைய மகள் சைனம் ரவி அல்லாஹு தாரா மக்காவிலிருந்து மதினாவிற்கு விஜயத்தை செய்து வருகிற பொழுது அம்பு விட்டு ஒட்டகத்தின் மீது அம்பை எரிந்து ஒட்டகம் சாய்கிறது அந்த பெண்மணி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் அவர்களும் கீழே சாய்ந்தார்கள் அடிபட்டார்கள் பிள்ளையும் இறந்தது சைனம் ரவி இறந்து போனார் தன் மகளை கொன்றவர் நமக்கு முன்னாடி நின்ன எப்படி இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மகளுக்கு இன்னலோ இடுக்கண்களோ கொடுத்து விட்டு ஒருவர் முன்னால் நின்றால் எப்படி இருக்கும் அந்தால நிக்க வேண்டாம்னு சொல்லுங்க எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு கொன்றுவேன் நிக்க வேணாம் இவன் சொல்லுவான் ஆனால் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லவன் அவர்களையும் மன்னித்து அவர்களுக்கும் மரியாதை வழங்கினார்கள் என்ற வரலாற்றில் பார்க்கிறோம் இக்ரிமா அபூஜகிரின் மகன் இக்ரிமா அபூஜைகளை விட கொடியவன் யாரு பத்தது பக்கால ஓடிட்டான் இக்ரிமா பறக்கிற ஆனா இக்ரிமாவின் மனைவி உம்மு ஹக்கி ரடி அல்லாஹு மனைவி முஸ்லிம் ரசூலுல்லாஹ் நாயகமே இக்ரிமாவுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நாயகமே என்ன இருந்தாலும் என்னுடைய கணவர் நாயகமே நான் ஏகத்துவத்தை என் கணவருக்கு நான் புகட்டுகிறேன் நாயகமே கண்டிப்பாக அவர் இஸ்லாத்திற்கு வருவார் நாயகமே ஒரு சான்ஸ் கொடுங்க என்று உம்மு ஹக்கீம் ரலி எல்லாம் தாராங்களா கேட்க பெருமானார் அழைத்து வாருங்கள் அவ்வளவு கொடுமை செய்தவரை அழைத்து வாருங்கள் அடைக்கலம் அளிக்கிறேன் என்றார்கள் கப்பல் ஏறிட்டாரு உம்மு ஹக்கீம் போய் அழைச்சிட்டு வர்றாங்க யமன் நாடு சென்றார்கள் கப்பலில் ஏறுகிற கப்பலில் ஏறுகிற இக்ரிமாவை பிடித்து அழைத்து வருகிறார்கள் பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது நபிகள் பெருமானார் வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த அவ்வளவு பாவம் செய்தவரை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அன்பு காட்டி வீட்டிலிருந்து வெளியே வந்து சார்பையை பொறுத்து போற்றி வரவேற்பு கொடுத்து உள்ளே அழைத்துச் செல்லுகிறார்கள் இதை பார்த்தவர் வானத்திற்கு ரசூலுல்லா என்று ஏற்றார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே பெருமானார் அன்பு காட்ட சொன்னார்கள் பெருமானார் அன்பு காட்டினார்கள் புறமுதுகு காட்ட வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார்கள் வாழ்வு என்னவோ அதுதான் வாக்கு வாக்கு என்னவோ அதுதான் வாழ்வு புறமுதுகு காட்டக்கூடாது என்றார்கள் துணை பொற்கணம் அவாசி கூத்தத்தார்கள் அனைவரையும் சூழ்ந்து விட்டார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகாக பேசுவார் அஜபத்துக்கும் கசரத்துக்கும் அவங்க நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க நீங்க பன்னெண்டாயிரம் பேர் இருக்க மமதை வந்து விட்டதா உங்களுக்கு நாயகத்தின் தோழர்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு பெருமை வந்து விட்டது இருக்கிற ஆளு நாலாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க நாம பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் ஒன்று துண்டு ரெண்டு ஆக்கிட்டு போயிடலாம் என்ற அந்த பெருமை வந்து விட்டது முன்னூத்தி பதிமூன்று பேர் பதிலே இருந்தோம் ஆயிரம் பேர்களை கொண்டு குவித்தோம் இங்கே நேர் மாற்றமாக இருக்கிறது அடித்து செல்லலாம் என்று எண்ணுகிற பொழுது கூட்டத்தார்கள் சுண்டு கொண்டார்கள் கடுமையான தோல்வி தழுவும் நேரம் தோல்வி தழுவும் நேரம் சகாபாக்கள் எல்லாம் பதறி போயிருக்கிற வேளையிலே பெருமானார் சொல்லல்லா ஒளிவசலம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை புகாரியிலே ஒரு அதீத சித்தரிக்கும் ஒரு பக்கம் அபு சுஃபியான் பிடித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் அழிரடி அல்லாஹுத்தாலா பெருமானாரின் குதிரையின் கடிவாளத்தை பிடித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சாதாரண வீரர்கள் அல்ல அணியை மிஞ்சி குதிரை நகர முடியாது அபூசுபியானை போன்ற உளவாளிகளை உலகம் இதுவரை கண்டதில்லை இரண்டு பேரும் பிடித்திருக்கிறார்கள் ஆனால் பெருமானார் காய்கிறார் ஆனால் நபியுல்லா கதிப் ஆனா இவன் அப்துல் முத்தலிப் நான் ஒரு நபி இதில் பொய்மை கிடையாது ஆனா இவன் அப்துல் முத்தலிப் நான் வீரர் அப்துல் முத்தலிபினுடைய பரம்பரை மகனாக இருக்கிறேன் என்று பறந்து கொண்டே சென்றார்கள் அடிநடிகள்லாம் சித்தரிக்கிற பொழுது நாயகத்தின் வீரருக்கு நிகராக நாயகத்தின் வீரத்திற்கு நிகராக அகிலத்திலே ஆளுமை என்று சொல்லுகிறார்களே புறமுதுகு என்பது பெருமானாரின் சரித்திரத்தில் இல்லை சொன்னதைத்தான் பெருமானார் செய்வார் பெருமானார் இறை நம்பிக்கை கொள்ள சொன்னார்கள் பெருமானார் இறை நம்பிக்கையில் முதல் இடத்தில் இருந்தார்கள் வாக்கு என்னவோ அதுதான் வாழ்க்கை சௌரு குகையிலே படுத்திருக்கிற பொழுது அபுபக்கரடி எல்லாம் சொன்னார்களே நாயகமே வந்துட்டாங்க கீழே குனிஞ்சு பார்த்தா மாட்டோம் கீழே குனிந்து பார்த்தா நம்முடைய நிலைமை முடிச்சு கையிலே ஆயுதம் இல்லை பலம் இல்லை எதுவும் இல்லை அங்கேயும் பெருமானார் சொன்னார்களே லா தகசன் கவலைப்படுகிறார் இந்த வீரர்களுக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற அப்பா ஓடு இருக்கிறான் கவலைப்படாதே என்று சொன்னார்களே இந்த நம்பிக்கை இடத்துல உண்டா ஒரு கஸ்டமர் கடையில இருந்து போயிட்டாலே இவன் மனசுல போயிருக்க காலையில இருந்து போனியாகல ஒரு ஆள் வந்தான் அந்த ஆளும் போயிட்டாளேன்னு கழுத்து கீழே ஒரு கழுத்து கோழி மாதிரி இதுவா நம்பிக்கை இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தார் நாயகம் வைத்த நம்பிக்கை சகாபாக்கள் போய் கேட்டாங்கன்னா நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவர் செல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள் நாயகமே உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகி விட்டார்கள் நாயகமே மதினாவிலே அதனால் நாங்கள் பாதுகாப்புக்கு ஒரு காவல் படையை ஏற்பாடு செய்கிறோம் நாயகமே பெருமானாரை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நபித்தோழரும் தயாராகிறார்கள் உமர் நபி எல்லாம் சொல்றாங்க நான் அதுல முதலிடத்தில் இருப்பேன் ஒவ்வொரு நபித்தோழரும் நான் நான் அவங்களுக்குள்ள மசூரா நடந்துருச்சு நாயகத்தை காப்பதற்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குழு கண்டிப்பாக பெருமானாரை காக்க வேண்டும் பெருமானார் முன்னால் சென்றால் நாம் எல்லாம் படை சூழச் சென்று பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்களாக முடிவு செய்து கொண்டு நாயகத்திடத்திலே போய் கேட்கிறார்கள் நபியை நாயகமே உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகிவிட்டார்கள் நாயகமே உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒரு படையை ரெடி செய்து வைத்திருக்கிறோம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஹூமான் நபிகள் கோமான் செல்லம் செல்லம் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு எதற்கு படை என்று கேட்கவில்லை என்னோடு அல்லாஹ் இருக்கிறார் நீங்கள் வருவதற்குள் ஜிப்ரகியில் எனக்கு வகையை கொண்டு வந்து விட்டார் தோழர்களே நீங்கள் வருவதற்குள் மக்கள் எல்லாம் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை மக்களிடத்திலே அல்லாஹ் வழங்கவில்லை நேரடியாக அல்லாஹுவின் கண்டாய் அல்லாஹ் சொல்லிட்டான் என் பாதுகாப்பு மலக்குகளை வச்சு கூட பெருமானார் அல்லா பாதுகாக்கல அல்லாஹ் குரானிலே சொல்லல வல்லாஹு அல்லாஹுவே அல்லாவே ஒருவரை பாதுகாத்தார் யாராவது நெருங்க முடியுமா பெருமானாரின் நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அல்லாஹுவின் மீது அவ்வளவு பலமாக இருந்த காரணத்தினால் அல்லாகவே பெருமானார் பாதுகாத்தான் குரான் அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா வெறுமனே லாகிலாகி இல்லல்லா என்று வாக்கை சொல்லி இருக்கிறோம் தவிர வாழ்வு இருக்கிறதா லா இலாக படி நடக்கிறோமா இல்லை பெருமானார் சொன்னார்கள் ஒரு நல்ல மும்மினுக்கு குடியிருக்க ஒரு வீடு உடுத்த ஆடை உண்ணுவதற்கு கொஞ்சம் உணவு குடிக்க பானம் இது போதும் என்றார்கள் பெருமானார் நடந்து காட்டினார்கள் உலக தலைவர்கள் அத்தனை பேர்கள் வரலாறுகளையும் எடுத்து புரட்டுங்கள் எந்த தலைவராவது இப்படி நடந்ததுண்டா பள்ளியிலே ஒரு நாள் குமார் நபிகள் குமார் செல்லலாம் அழைவு செல்லவர்கள் படுத்து படுத்து போகிறார்கள் அங்கிருந்து இங்கு வருகிறார்கள் அபூத்தலகா ரலியல்லாவும் தாரா வெளியிலிருந்து பார்க்கிறார்கள் தாயகத்திற்கு ஏன் தெரியலை நிலை தெரியலை என்று எண்ணி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே கடுமையான வயிற்று வழி எதனால் வயிற்று வழி உள்ளே உணவு போய் ஏழு நாள் ஆகிவிட்டது உள்ளே உணவு போய் ஈருலக சக்கரவர்த்திக்கு உள்ளே உணவு போய் ஏழு நாள் ஆகிவிட்டது ஒரு நாள் விடிசகர் வச்சுட்டு நம்ம ஆளு படுற பாடு திடீர்னு சகருக்கு எந்திரிச்சு சாப்பிடாம இருந்துட்டான்னா அது ஒரு ஐம்பது பேர்த்துல யாரும் சொல்லிடுவான் இன்னைக்கு விடிசேகரா போச்சு சாப்பிடாம இருக்கிறது ஒரு ஆச்சரியம் உலக அதிசயங்களில் ஒன்றில் சேர்க்கப்பட வேண்டுமோ என்று எண்ணுகிற அளவிற்கு அவருக்கு ஆச்சரியம் ஆனால் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஏழு நாட்கள் சாப்பிடவில்லை உருளுகிறார்கள் உருளுகிறார்கள் இதை பார்த்த அபுத்தல்லா கண்களில் கண்ணீர் ஓடுகிறது கண்மணி நாயகத்தை கைத்தாங்களாக கொண்டு சென்று தன் வீட்டிலே விருந்து கொடுத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் பெருமானாரின் வாக்கு எப்படி இருந்ததோ அதுதான் வாழ்க்கையாக தன் மகள் பாத்திமா கழுத்திலே ஒரு செயின் போட்டு வருகிறார்கள் நம்ம வீடா இருந்தா என்ன அழகான இருக்கு இந்த செயின்ல அவ்வளவு அற்புதமா இருக்கிற ஒரு போட்டோ எடுத்துடலாமா நேர போட்டோ இல்லைன்னா கடை கூட்டு போயிருவாங்க போய் அந்த போட்டோ எடுத்து வைக்கிறது அவ்வளவு ஒரு ஆர்வம் பெருமானார் செல்லல்லா சிலம் என்ன சொன்னார் தெரியுமா அம்மா பாத்திமா உனக்கு இது தேவையில்லை நீ சொர்க்க தலைவி பாத்திமா இந்த நகையை கலட்டி விடு உனக்கு வேண்டாம் என்றார் அப்ப அனுமதி உண்டு ஓடுவதற்கு பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வேண்டாம் அம்மா என்று தடுத்திருந்தா பெருமானார் செல்லல்லா குலைவசலம் எப்படி நடந்திருக்க வேண்டும் அந்த நகையை அப்பயே கலட்டி பாத்திமார் அழியலா ஒருவருக்கு சதக்காவாக அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள் வரலாறு சொல்கிறது இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்குமா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குமா ஐஷா அழியல்லா தர கையில ரெண்டு காப்பு அழகான வளையல் போட்டு வர்றாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல போட்டுருந்தா எப்படி இருக்கும் அம்மா இதை கலட்டிருன்னு சொன்னா நம்மளை கலட்டிவா உனக்கு வாங்கி கொடுக்க துப்பு இல்ல எங்க அண்ணன் நம்பி வாங்கி கொடுத்ததையும் கலட்ட சொல்ற உன் கூட வாழ்றதுக்கு கல்லை கட்டி மாரடிக்கலாம் என்று சொல்லுகிற நம் ஆனால் பாத்திமா அல்லா அல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள் பாத்திமா வேண்டாம் இது பார்க்கிற பொழுது நரகத்தின் தாப்பை போன்று தெரிகிறது வேண்டாம் பாத்திமா நபியின் மனைவிகளுக்கு இதெல்லாம் அழகில்லை பாத்திமா கழட்டி என்றார்களே பெருமானார் செல்லல்லா முடிவு செல்லும் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த முறையில் தானே பெருமானார் வாழ்ந்தார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து பெருமானார் கொடுத்து வாழ சொன்னார்கள் எப்படி கொடுத்தார்கள் இவன் அப்பா சரிதல்லாவுத்தான உணர்வில் சொல்லுகிற பொழுது பெருமானார் கொடுத்ததை போட்டு நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை அவங்களே ஒரு பெரிய கொடைவல்லல் அவர்கள் சொல்லுகிறார்கள் பஹ்ரைனிலிருந்து ஒரு நாள் பணம் வந்தது பஹ்ரைனிலிருந்து ஜக்காத்துகள் சதக்காக்கள் பிதியாக்கள் திசியாக்கள் எல்லாம் வருகிறது பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் பல ஒட்டகைகளில் இருந்து வருகிறது பஹ்ரைனிலிருந்து அவர்கள் அனைவருக்கும் பங்கு வைத்துக் கொடுத்து விட்டு தன் வீட்டுக்கு ஒன்றையும் எடுக்கவில்லை துண்டை உதறிவிட்டு எழுந்து புறப்பட்டார்கள் பெருமானார் செல்லல்லாம் அறிவு செல்லும் என்று சொன்னார்களே இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் இதை செய்வார்களா வீட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு துண்டை உதறி போட்டு பசங்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் தாட்டகாரம் தன் குடும்ப சொத்தாக நினைக்கிற காலம் எங்கே அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தன் குடும்பத்திற்கு ஒன்றை கூட சேர்க்காத நபிகள் பெருமானாரின் வரலாறு எண்ணி பார்க்கும் ஒரு கிராமவாசி பெருமானார் செல்லல்லா வணிகத்திற்கு போர்க்கள பொருட்கள் கனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு பெருமானார் சபையிலே இருக்கிற பொழுது நேரா வந்தார் உமரடி எல்லாம் போன்ற சாலிதுபுரம் வலிதரடி எல்லாம் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார் நேரா கிராமவாசி உள்ள வந்தார் வந்தால் வந்த உன்ன முகமதே ஏதோ பணம் வந்திருக்காமே கனிமத் பொருள் வந்திருக்கிறாமே கொப்பை வீட்டு பொருளை நான் கேட்கிறேன் மக்கள் பொருளை கேட்கிறேன் அரபியிலே உள்ள வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இன்னி நான் அசலுக்கு மின் மாடி அபி உங்க அத்தா வீட்டு பொருளை நான் கேட்கல பொது சொத்தை கேட்கிறேன் எனக்கு கொடு இத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லோருக்கும் சேர்ந்த பொருள் அது அந்த கிராமவாசி உரிமையோடு வந்து கேட்கிறார் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்ல என்றவர்களை ஒரு முறை உமர் பார்க்கிறார்கள் அந்த கிராமவாசியை ஒரு முறை பார்க்கிறார்கள் நாயகத்திடம் லேசா ஒரு இஷாரா கிடைச்சா அப்படியே வெளியே தள்ளிட்டு போய் வேலையை முடிச்சிடலான்னு அவங்க பார்க்கிறாங்க இவரை ஒரு முறை பெருமானாரை ஒரு முறை பார்க்க பெருமானார் செல்லல்லால் அலிவு செல்லமன்னவர்கள் அவரை உள்ளே அழைத்துச் சென்றார்கள் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக் என்றார்கள் எடுத்தார் எடுத்து முடித்ததற்கு பிறகு போதுமா என்று கேட்க அந்த கிராமவாசி என்ன பார்த்தாரு நீங்க கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க போதும் பத்தாது நீங்க கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க பெருமானாரும் தூக்கிக் கொண்டு சொல்லுகிறார்கள் சபையில் இருக்கிற எல்லோரும் எப்படி இருப்பார்கள் நாயகம் தூக்கிச் செல்வதை பார்த்தால் அவர்களால் ஜீரணிக்க முடியுமா உமரடி அடி எழுகிறார்கள் எழுகிறார்கள் ஆனிதிபன் வலியுதர் அடி அல்லாவுக்கு கடுமையான கோபம் போகிற பொழுது அந்த கிராமவாசி சொன்னாரு பரவாயில்ல நல்ல மனுஷனா தான் இருக்கிற பரவாயில்ல நல்ல மனுஷனா தான் இருக்க என்று தான் வந்த வாகனத்தில் ஏன் புறப்பட்டு சென்று விட்டார் நாயகத்தை பார்த்து உமரடி எல்லாம் கேட்கிறார்கள் என்ன நாயகம் எழுது என்ன நாயகம் எழுது பெருமானா சொன்னாங்க என்ன ஆச்சரியம் இது என்ன ஆச்சரியம் என்று அவர் நடந்து கொண்டதையே கண்டுகொள்ளாமல் கொடுத்தார்களே பெருமானா இதற்கு நிகர் உலகத்திலே ஏதாவது உதாரணம் உண்டா இப்படி கொடுத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா கொடுக்க சொன்னார்கள் நடந்து காட்டினார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுல ஒரு சின்ன தங்க கட்டி இருந்தது பெருமானார் அசர் தொழுக வைக்க முடியலையே புகாரிகளே சொல்லப்படும் புகாரிகளே அசர் தொலை வைப்பார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லம் தொழுக முடிஞ்ச ஒண்ணு வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த தங்கக்கட்டியை கொண்டு வந்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து விட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று சொன்னார்களே இங்க நம்முடைய நிலைமை என்னன்னா எங்கிட்டாவது இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சாதான் இவருக்கு நிம்மதியாக நேர் உள்ளே இருப்பதை வெளியே தள்ளுவதில் நிம்மதி நம்மளுக்கு வெளியில் இருப்பதை உள்ளே தள்ளுவதில் இதுதான் நம்முடைய வாழ்வா வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் நடந்து காட்டினார்கள் தொழுக நோன்பு எடுத்து பாருங்கள் ஐந்து நேரம் துறப்பு நடிகர் பெருமானார் தங்கள் வாழ்க்கையில் எட்டு நேரம் தொழுதார்கள் ரமலானிலே நோன்பு நோக்க சொன்ன பெருமானார் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நாள் நோன்பு நோக்கார்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் நோட்பு நோட்பார்கள் ரஜவு மாதம் வந்துவிட்டால் எப்பொழுது நோட்பார்கள் எப்பொழுது விடுவார்கள் என்றே தெரியாது அந்த அளவிற்கு அதிகமாக நோன்பு நோட்டார்களே எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள் இதுதான் முதல் லட்சியம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் முதல் ரகசியம் ஆயிரம் மில்லியன் டாலர் மதிப்புள்ள ரகசியம் ஒன்று செய்ய வேண்டும்னா எது வாழ்வோ அதுதான் பார்க்காது இருக்க வேண்டும் எது வாக்கோ அதுதான் வாழ்வாக இருக்க வேண்டும் இந்த வாய் கடைக்கு போனா வாக்கு மீற மாட்டார் எதை சொன்னாலோ அதன்படி நடப்பா என்று நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்துவிட வேண்டும் இரண்டாவதாக மார்க்கம் சொல்லித்திருக்கிற நியதிகளில் இரண்டாவது நியதி வழிகாட்டும் தர்மம் அது என்ன தர்மத்தில் வழிகாட்டும் தர்மம் தர்மம் என்றாலே அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருப்பான் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு அந்த திறமையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது இதுதான் வழிகாட்டும் ஒருவருக்கு கல்வியை கொடுக்கிறார் என்றால் அந்த கல்வியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது இது கல்வி தர்மம் வீட்டில் பெண்களுக்கு அலாதியான திறமையை எல்லாம் வழங்கி இருக்கிறார் சமையல் செய்வாங்க செய்யற சாப்பாட்டை சாப்பிடாம அவங்களே சாப்பிட மாட்டாங்க அதை மற்றவர்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிடுகிறார்களே இது குடும்ப தர்மம் தனக்குள்ள திறமையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இதான் வீட்டில் சம்பாதிக்கிறார் சம்பாதித்தவர் தனக்காக மட்டும் சம்பாதிக்கவில்லை வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் பொறுப்பேற்று என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறார் தன் திறமையை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இது குடும்ப தர்மம் இதே மாதிரி தொழில் தர்மம் தொழிலிலே அல்லாஹ் வளர்ச்சியை கொடுக்கிறார் அந்த வளர்ச்சியை மற்றவர்களோடு பகிர்கிறோமா அல்லாஹ் மருத்துவ துறையை கொடுத்திருக்கிறார் தனக்கென்று ஒரு திறமை அந்த திறமையை மற்றவரோடு பகிர்கிறோமா இப்படி பகிர்ந்தால் யார் பகிர்ந்து கொள்கிறாரோ அவர் வெற்றியின் பாதையை நோக்கி செல்கிறார் இந்த ரகசியத்தை சொன்னா இவன் கடை ஆரம்பிச்சா என்ன செய்யும் இவன் ரிஸ்க் கொடுக்கிறவர் மாதிரி சும்மாவே போட்டிக்கு வர்றாங்க நீ ரகசியத்தை வேற வெளியில சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு என்ற நிலை வந்து விடுகிற பொழுது இவர் ஆட்டோமேட்டிக்காக தோல்வியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் உமா நபிகள் கோமான் செல்லல்லா பணிவசனம் அவர்களின் வரலாறுகளை பாருங்கள் சாபாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த வழிகாட்டும் தர்மம் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது ஏதோ தனக்கென்று ஒரு அதீஸ் தெரிந்தால் கூட அதையும் மற்றவர்களுக்கு சொல்லிவிடுவார்கள் ஆதம் கேட்கிற பொழுது மாதிரி ஜபல் அடியல்லாஹு சொல்லுவார்கள் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லவில்லை என்று சொன்னா எனக்கு தெரிந்த திறமையை நான் மற்றவர்களோடு பகிரவில்லை என்று சொன்னால் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் நாளை மறுமையிலே நரகத்தினாலான கடிவாளத்தை போட்டு எடுக்கப்படும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் இப்ப எந்த அளவுக்கு அவங்க நடந்திருப்பாங்க வழிகாட்டும் தர்மம் அவர்களிடத்தில் எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியே இல்லாத சமுதாயம் எந்த சமுதாயம் என்றால் இந்த சமுதாயம் எந்த துறைக்கும் வழிகாட்டி சரியாக இல்லை மார்க்கத்திற்கும் வழிகாட்டி சரியாக இல்லை நாலு பேர் இந்த இளைஞர்களை நாலு பாதையில இழுத்தா பாவம் இந்த சகர நேரத்தில் படுற பாடு டிவியை தயவு செஞ்சு போடாதீங்க போட்டா உங்க மண்டை குழம்பி போயிடும் இவர் ஒரு பக்கத்து இந்த பக்கத்து கூப்பிடுறாரு அவர் அந்த பக்கத்து கூப்பிடுறாரு இன்னொருத்தர் இந்த பக்கம் கூப்பிடுறாரு இன்னொருத்தர் இந்த பக்கம் கூப்பிடுறாரு இந்த இளைஞர் எந்த பக்கம் போவான் வழிகாட்டுக்கு வழிகாட்டுகளுக்குள்ளே இத்தனை பிரச்சனையா ஒருமுக கருத்தே இல்லையா உருவாகாதா வழிகாட்டுவதில் தடுமாற்றம் சமுதாயத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய இளைஞர்களே சமுதாயமே வழிகாட்டும் தர்மமே செத்து விட்டதா டாக்டர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அழைச்சி அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அந்த நிலை உருவாகி இருக்கிறதா படித்திருக்கிற இன்ஜினியர்கள் ஒன்று சேர்ந்து நம்முடைய பள்ளி மாணவர்கள் பனிரெண்டாவது படித்தவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிற நிலை உருவானதா இதுதானே அவர்களுக்கு அல்லா கொடுத்த திறமையை அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் அல்லவா பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது எங்கே நடக்கிறது நம் சமுதாயத்தில் எல்லா சமுதாயமும் செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும் இன்னும் அந்த வழிகாட்டும் தர்மம் உருவாகவே இல்லை வெற்றியின் லட்சியத்தை இலக்கை அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த தர்மம் இருந்தால் தான் லட்சியத்தை அடைய மூன்றாவதாக பிறரை குறை காணுவதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் எதிர்மறை சிந்தனை கூடாது எதிர்மறை சிந்தனை கூடாது குறை பேசுவது அடுத்தவர்களை ஏளனம் செய்வது அவர்களுக்கு நோவினை கொடுப்பது இது வெற்றியின் லட்சியம் அல்ல குறைகளை கண்டுகொள்ளாமல் நிறைகளை கண்டு அவர்களை முன்னேற்றுவதற்கான பாதையை பார்ப்பதுதான் வெற்றிக்கான மூன்றாவது இலக்கணம் ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயம் மாறி அகத்தை பிடித்த சமுதாயம் ஈகோ உண்டாக்கிக் கொண்ட சமுதாய உலகத்தில் இருந்தில்லை இங்கிட்ட ஒரு கட்சி அங்கிட்ட ஒரு கட்சி இங்கிட்ட ஒரு இயக்கம் அங்கிட்ட ஒரு இயக்கம் இங்கிட்ட ஒரு சபை அங்க ஒரு சபை ஒரு ஊருக்குள்ளே இவர் ஒன்று சொன்னால் அதற்கு நேர் மாற்றமாகாது சமீபத்தில் ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தார் ஒரு நலகான ஆர்டிக்கல் ஐம்பது டாக்டர்களை போய் சந்தித்திருக்கிறார் ஐம்பது டென்டல் டாக்டர்கள் பல் மருத்துவர்களை சந்தித்து இவன் பல்லில் பிரச்சனைய இது சம்பந்தமாக இந்த ஐம்பது பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்பதற்காக ஒரு ஆய்வு நடத்துவதற்காக புறப்படுகிறான் ஐம்பது மருத்துவர் ஐம்பது விஷயத்தை சொன்னாங்க ஒரு ஒரு கருத்தாக ஒருத்தரும் சொல்லல உன் பல்லுல இந்த பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ண முன்னூறு ரூபாய் தேவை என்பதிலிருந்து முப்பதாயிரம் வரை சொல்லி இருக்கிறார்கள் என்று அவன் எழுதி இருக்கிறாங்க இந்த டாக்டரை பற்றி அந்த டாக்டர் குறை அந்த டாக்டரை பத்தி இந்த டாக்டர் குறை இவரை பத்தி அவர் குறை இப்படி குறைகள் தான் சென்று கொண்டிருக்கிறது தவிர நிறைகள் இல்லை வெற்றிக்கான இலக்கணம் லட்சியம் என்னவென்றால் நிறைகளை பார்க்க வேண்டும் குறைகளை பார்க்கக்கூடாது குமான் நபிகள் கோமான் செல்லலாம் அலைவு செல்லத்தினுடைய சபைக்கு விழாக்களை எல்லாம் தர வருகிறார்கள் நபிய நாயகமே என்னை அபுத்தகதா என்னை அபுத்தகதா தாடா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என் மனம் வலிக்கிறது நாயகமே என் மனம் கொஞ்சம் வலிக்கிறது நாயகமே பெருமானார் என்னவென்று கேட்டார்கள் நீக்ரோவின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு கருப்பு பெண்மணியின் மகனே என்று செக்க சிவந்த அபுத்தர்தா ரலியல்லா விழாவை பார்த்து ஏளனமான ஒரு குறை வார்த்தையை சொல்ல விழா அலி வருகிறார்கள் புனிதமான தீனுக்குள்ளே நான் உழைத்து விட்டேன் என் தோழரின் ஒருவர் நாயகமே என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார் நாயகமே என் மனம் வலிக்கிறது பெருமானா செல்லல்லா அலைவு செல்லம் அபுத்தல்லா அலி அழைத்து சொன்ன ஆர்த்தி என்ன தெரியுமா இன்னும் நீ இஸ்லாத்தில் இல்லை ஐயா உள் ஜாக்கிரியா மடையராகத்தான் இருக்கிறார் நாயகம் ஒருவரை மடமை காலம் மடையர் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அதே இடத்திலேயே புத்தத்தார் அலி அல்லாஹு விழா அலி அல்லாஹுவின் கையை பிடித்து சகோதரா என்னை மன்னித்துக்கொள் சகோதரா என்னை மன்னித்துக்கொள் சகோதரா என்று சொல்ல பிலால் அலி வந்தாரா சகோதரனே உன்னை மன்னித்து விட்டேன் நான் உன்னை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என் மனம் வலித்தது எனக்கு ஆறுதல் யார் கண்மணி நாயகம் தானே அதனால் வந்து சொன்னேன் என்று சொல்ல இல்லை இல்லை நான் செய்த தவறு நான் செய்த தவறு என் மனதை உறுத்துகிறது அந்த உறுத்தல் நீங்க வேண்டுமானா நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என் முகத்தில் உன் காலை வைக்க வேண்டும் என் முகத்தில் உன் காலை வைத்து மிதிக்க வேண்டும் என்றார்கள் கடைசியில விடவே இல்லையே முகத்திலே கால் வைத்ததற்கு பிறகுதான் அபுத்தல்லா ரவி முத்தலா எழுகிறார்கள் அதற்கு பிறகு என்ன தெரியுமா நடைமுறை அவர்களுடைய அடிமைகளுக்கு கூட தான் என்ன ஆடையோ அதைத்தான் கொடுப்பார்கள் தான் என்ன உண்பார்களோ அதைத்தான் கொடுப்பார்கள் ஒரு வார்த்தை பேசியதில்லை குறைகளை ஏற்றார்கள் எதிர்மறை சிந்தனை வரவில்லை ஒரு நாள் செய்த தவறை உணர்த்தார்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அந்த எதிர்மறை சிந்தனை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம் ஒரு சபை ஆரம்பிச்சுட்டாக்கா அடுத்து பதினஞ்சு நாள்ல இன்னொரு சபை ஆரம்பிச்சு எதுக்குன்னு சொன்னா இந்த சபையை காலி கொண்டதுக்கு அந்த சபை ஒரு இயக்கம் இருந்தது இன்றைக்கு எத்தனை இயக்கங்களாக மாறி இருக்கிறது இருக்கிற ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஓடப்பட்டு விட்டதா அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே மனம் வேதனைப்படக்கூடிய விஷயம் இன்னும் இந்த சமுதாயம் வெற்றியின் ரகசியத்தை புரிந்து வெற்றி பாதையை நோக்கி புறப்படவே இல்லையோ என்று எண்ண தூண்டுகிறது ஐந்தாவதாக நான்காவதாக மார்க்கம் சொல்லுகிற வழிகளில் ஒன்று பரந்த நேசம் இருக்கிறது நேசம் கூட பரந்த நேசமாக இருக்க வேண்டும் குறுகிய நேசமாக இருக்கக்கூடாது யார் பரந்த நேசத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் வெற்றியை நோக்கி செல்கிறார்கள் மாற்றம் சொல்கிறார் பரந்த நேசம் இன்றைக்கு அந்த நேசம் இருக்கிறதா சமூகத்திலே எண்ணி பார்க்க வேண்டும் சுமா நபிகள் கோமா செல்லல்லா வலிவ செல்லம் அவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு பரந்த நேசத்தோடு பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல எல்லா மிருகங்களோடும் பெருமானார் நேசப்பட்டார்கள் வரலாறு மாடு மாட்டோடு பெருமானார் எப்படி நேசம் கொண்டார்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் ரொம்ப அருமையான ஹதீஸ் ஒரு சில சகாபாக்கள் மாட்டின் மீது சுமைகளை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் மாட்டுல சுமையை ஏற்றிட்டு இருக்க பெருமானாரும் அபுபக்கர் அலி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க அந்த மாடு சொல்லிச்சா நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கேன்னு தெரியாம முட்டாள்தனமா இருக்கிறாங்க இந்த சுமைகளுக்காக கழுதைகள் படைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏறுவதற்காக படைக்கப்பட்டவன் என்னை கழுதைன்னு நினைச்சு ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த என்று மாடு பேசுகிறது அபுபக்கர் அலி அழைத்து பெருமான செல்லல்லா படி சொல்ல சொன்னாங்க அந்த மாடு என்ன சொல்லுது கேட்டீங்களா என்றாங்க அந்த மாடு என்ன பேசுது தெரியுதா அவங்க மாடு பேசுறதெல்லாம் நான் தெரிகிற அளவுக்கு பெரிய மாமேதை இல்லை நாயுமே பெருமானா கேட்கிற அமைப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் மாடு பேசுவதை அவ்வக்கிற எல்லாம் கேட்டார்கள் அந்த மாடு சொன்னது முட்டாத்தனமா இருக்கிறாங்களே புரிஞ்சிக்கவே இல்லையே படைத்த நோக்கம் கூட தெரியாதா பெருமானார் செல்லல்லா தலைவசலம் அழைத்து சொன்னார்கள் மாட்டுக்கு தெரிகிற அறிவு உங்களுக்கு இல்லையா என்று சொல்லுகிறார்கள் மாட்டுக்கு தெரிகிற அறிவு உங்களுக்கு இல்லையா சாதாரணமாக நம்ம நடைமுறையிலே வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஒருவன் சைக்கிளில போய் கொண்டிருப்பான் பின்னால் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு தடுமாறி தடுமாறி ஓட்டி கொண்டிருப்பான் பக்கத்திலே ஒரு மாடு செல்லும் இவன் தடுமாறி தடுமாறி ஓட்டுறதை பார்த்துட்டு டே மாடே ஒழுங்கா ஓட்டுறான்னு இவன் சொன்ன உடனே அந்த மாடு துரத்த ஆரம்பிச்சு ஏண்டா நான் உனக்கு என்னென்ன உதவி செய்யறேன் கரையை பிடிச்சி எனக்கு எனக்கு ஒப்ப காத்துக்கிறாயே எனக்கு ஒப்பீடு காத்துக்கிறாயே நான் பாலை கொடுக்குறேன் சாணத்தை கொடுக்கிறேன் கரியா கொடுக்கிறேன் எல்லா வகையிலையும் உனக்கு நான் உதவி செய்யறேன் இந்த உலவாக்கிற சைக்கிள் ஓட்ட தெரியாதவனுக்கு போய் என்னை ஒப்பீடு காட்டுகிறாய் என்று மாடு பேசியதா அதை போன்றுதான் அன்றைக்கு அந்த மாடு பேசுகிறது எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிய வேண்டாமா பெருமானா சதல்லா குலைவசனம் தோழர்களை அழைத்து இதையெல்லாம் இறக்கி வையுங்கள் அந்த மாடு படைக்கப்பட்டது இதற்கல்ல ஏர் உழுவதற்காக பால் பரப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதை அனுப்பி வையுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா சொன்ன இறக்கப்பட்டார்கள் அதிசய நூல்களிலே மாட்டி மீதும் பெருமானார் இறக்கப்பட்டார்கள் குதிரைகள் பெருமானார் செல்லல்லா பொலிவர் செல்ல சொன்னார்களாம் குதிரையினுடைய விடரின் முடியை நீங்கள் கத்தரித்து விடாதீர்கள் பொதுவாகவே ஒரு குதிரை இன்னொரு குதிரைக்கு மத்தியில பொதுவாகவே பொம்பளைங்க இந்த சேலையை வச்சு ரெண்டு பொம்பளைகளுக்கு மத்தியில பெருமை பாராட்டிக் கொள்வார் நான் இந்த கடையில் வாங்கின சேலையா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவேன் உடனே அந்த அம்மா ஒரு சீலைய உடனே பீரோல இருந்து எடுத்துட்டு வந்து இதை விட டாப் இப்ப புதுசா ஒரு கடை கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க அதுல வாங்கின டாக்டர் முடிஞ்சு பெருமை பாராட்டுவது சேலையில் குதிரைகளும் பெருமை பாராட்டும் அதனுடைய முடிகளை வைத்து முன்னெட்டி முடியை வைத்து பெருமை பாராட்டும் எதற்கு முன்னெற்றி முடி அடர்த்தியாகவும் இரண்டு கலர் உள்ளதாகவும் இருக்கிறதோ அது குதிரைகளில் உயர்ந்த குதிரை அந்த முடியை அடர்த்தி ஆட்டி ரெண்டும் பெருமையாக பேசிக்கொள்ளும் அதனால் பெருமான செல்லல்லா வரைவு செல்லம் சொன்னார்கள் குதிரைக்கு குதிரைக்கு எதை செய்தாலும் பிடிக்கும் அந்த முடிய வெட்டினா மட்டும் பிடிக்க முடி வெட்டினா மட்டும் பிடிக்க இதை உணர்ந்து கொண்ட பெருமானார் சல்லல்லா வலிமை செல்லம் சகாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள் நீங்கள் குதிரைகளை வளர்க்கிறீர்கள் நவித்தோழர்களே குதிரையின் முடியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் குதிரையோடு எப்படி நடக்க வேண்டும் இந்த நேசம் நமக்கு தெரியுமா பெருமானார் சொல்கிறார்கள் குதிரையோடு நீங்கள் ஒரு காலமும் அதனுடைய முடியை வெட்டி அதற்கு நிந்தனையும் நோவினையும் கொடுத்து விடாதீர்கள் அப்ப அவங்களுடைய நேசம் பரவலாக எறும்புகளை பற்றி பெருமானார் பேசுகிறார் நவித்தோழர்களை பார்த்து என்ன கடி கடிக்கிறது இந்த எறும்பு என்ன வேலை செய்கிறது இந்த எறும்பு பொதுவாகவே தமிழர்களின் பண்பாடு எறும்பை பற்றி சொல்லுகிற பொழுது போராமைக்கார எறும்பு என்று கதை எழுதுவாங்க எறும்புக்கு போராம அதிகமா அல்லாண்ட கேட்டுச்சான் அல்லா பாம்பு கடிச்சா மட்டும் எல்லாரும் நுர நுறையா கக்கி சாகுறாங்க நான் கடிச்சா மட்டும் யாருமே சாகிறது நாங்க அடிச்சாலும் சாகணும் அப்படின்னு துவா கேட்டு பாம்பு கடிச்சா மட்டும் சாகலாம் நாங்க அடிச்சா சாகிறது இல்லையே உன்னை அல்லா சாணம் கொடுத்தாரா சரி உனக்கு அந்த வரத்தை கொடுத்து விடுவேன் நீ கடிச்சாலும் ஓகே பார்த்தா எறும்பு ஆரம்பிச்சிருச்சு போக எது கிடைக்கிறதோ அத்தனையும் கடிக்கிறது உடனே மனுஷனை கிடைச்ச உடனே அவன் முடிச்சு நாலு நசுக்கு செத்து போயிருச்சு மிச்சம் இருக்கிற எறும்பெல்லாம் போய் யாரெல்லாம் கேட்டதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டியா அவனை கடிச்சு அவன் சாகணும்னு கேட்டா நாங்கள் அல்லவா செத்துக் இருக்கிறோம் அல்ல சொன்னா என்ன நீ கேட்ட நான் கடிச்சாலும் சாகணும்னு கேட்டேன் நான் கடிச்சாலும் சாகணும்னு கேட்டேன் நீ கடிச்சு சாகிற நீ கேட்டதை தானே நான் கொடுத்தேன் பிறகு என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன வரலாறுகள் உண்டு ஹதீசுகளில் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்போம் அத மாதிரி எறும்புகளை பற்றி பெருமானார் செல்லல்லா வழிவ செல்லம் என்பவர்கள் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லித் தந்தார்கள் எறும்புகளை நீங்கள் எரித்து விடாதீர்கள் என்றார்கள் எறும்புகள் மனிதர்களை போன்றது மனிதர்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான வேதனை எரிக்கிறதா உயிரோடு எரிக்கிறது இருக்கிறது இதை விட கொடுமையான வேதனை வேறொன்றும் இல்லை எறும்புகளுக்கு கொடுமையான வேதனை எரிப்பது அந்த வேலையை நீங்கள் ஒரு காலம் செய்து விடாதீர்கள் என்று எறும்பின் மீது அக்கறைப்பட்டவர்கள் ஒரே மன்னன் பெருமானா செல்லல்லா வலிவசலம் அவர்களை தவிர வேறு யாரை பார்க்க முடியும் என்னை பார்க்கிறோம் அந்த ஊர் எட்டுக்கால் பூச்சியின் மனைகள் எட்டுக்கால் பூச்சிகளை குறித்து நீங்கள் பாசம் செலுத்துங்கள் கொலை செய்து விடாதீர்கள் அபுபக்கர் அலி சொல்லுவார்களா பூச்சியை பார்த்தே சொல்லுவாங்க உன்னை நான் பிரியப்படுகிறேன் ஏன் தெரியுமா என் ஹபீபை நீ பிரியப்பட்டார் உன்னை நான் பிரியப்படுகிறேன் ஏன் தெரியுமா என் ஹபீபை நீ பிரியப்பட்டார் குகைக்குள்ளே இருக்கிற பொழுது ஹபீபை காக்க வேண்டும் என்பதற்காக நான் அழிந்தாலும் பரவாயில்லை நான் ஒளிந்தாலும் பரவாயில்லை என்று நீ வலை கட்டினாயே உன்னை அழிப்பதற்கு நீ தயாரானாயே நீக்கும் நானும் ஒன்றுதான் அழுத்து பூத்தே எட்டு கால் பூச்சியே நீயும் நானும் ஒன்றுதான் நீயும் உன்னை அழிப்பதற்காக கண்மணிக்காக கண்ணனுக்காக நபிகள் பெருமானாருக்காக உன்னை அழிக்க நீ தயாரானாய் என்னை அழிக்க நான் தயாரானேன் நீயும் நானும் ஒன்றுதான் உன்னை நான் நேசிக்கிறேன் ஏன் நீ பெருமானாரை நேசித்ததா என்று அபுபக்கரடி அல்லாவுத்தாரா தன்னுடைய வீட்டில் இருக்கிற எட்டு கால் பூச்சிகளை பார்க்கிற பொழுதெல்லாம் பேசுவார்கள் பெருமான சதல்லா பதிவு செல்லும் அவர்களுக்கும் இந்த எட்டுக்கால் பூஜையின் மீது அகாதியான நேசம் இருந்ததாக வரலாறுகள் பெருமானாரின் நேசம் பரவலாக இருந்தது நாய்க்கு பெருமானார் நேசத்தை காட்டினார்கள் அதிக சொல்கிறது நாயின் மீது நேசம் செலுத்தினார்கள் பெருமானார் நாய்க்கு நீர் கொடுத்ததற்காக நாய்க்கு தவித்த அந்த நாய்க்கு நீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சார பெண்மணிக்கு அல்லாஹ் சுருக்கத்தை வழங்கினார் பெருமானார் சல்லா ஒலிவசனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபித்தோழர்கள் காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் கீச் கீச் என்று சத்தம் கேட்கிறது எங்கென்று பார்க்கிறார்கள் பார்த்தா ஒரு மரத்தின் மேற்கு பகுதியிலே ஒரு மரத்தினுடைய முந்திலே ஓட்டையிலே சில குருவிகள் உள்ளே இருக்கிறது அதை எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள் சகாபாக்கள் ஆக நமக்கு குருவி கிடைச்சிருச்சு என்று போட்டுக்கொண்டு வருகிறார்கள் வருகிற பொழுது அந்த தாய் பறவை வருகிறது மரத்தை பார்க்கிறது தன் குஞ்சுகளை காணவில்லை வட்டமிடுகிறது பார்த்தால் இவர்கள் தான் காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த தாய் பறவை கீச் கீச் என்று குரல் கொடுக்கிறது அதற்கு பதில் குரலாக இந்த குஞ்சு பறவைகளும் குரல் கொடுக்கிறது உடனே சகாபாக்கள் ஒரு சோதனை செய்தார்கள் அந்த தாய் சுத்தி சுத்தி வருது சுத்தி சுத்தி வருகிறது இந்த பறவைகளால் குஞ்சுகளால் பறக்க முடியாது துண்டை விரித்து வைத்தார்கள் என்ன செய்கிறது பார்க்கலாம் என்று இருந்தார்கள் அந்த தாய் பறவை இவைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கு தெரியாத காரணத்தினால் அதுவும் வந்து துண்டிலே வந்து இதோடு சேர்ந்து நானும் வெளியே என்று அதுவும் வந்து துண்டிலே அமர்ந்து கொள்கிறார் தாயையும் குஞ்சுகளையும் ஒன்றாக சேர்த்து பெருமானார் செல்லல்லா வலிவசனம் முன்னால் கொண்டு போய் வைக்கிற பொழுது பெருமானாரின் முகமே மாறிப்போனது இதை ஏன் எடுத்து வந்தீர்கள் அந்த தாய் பறவை எப்படி நடந்து கொண்டது பார்த்தீர்களா எப்படி நடந்து கொண்டது பார்த்தீர்களா அதை கொண்டு போய் உரிய இடத்திலே வைத்துவிட்டு வாருங்கள் என்று உமான் நபிகள் பெருமான் செல்லல்லா செல்லும் நேசக்கரம் நீட்டினார்களே அந்த பரந்த நேசம் நம்மிடத்திலே உண்டா இருந்தால் வெற்றியின் இலட்சியத்தை நோக்கி செல்லுகிறோம் நேசமே இல்லையே அண்ணனின் மீது தம்பிக்கு நேசமில்லை தம்பியின் மீது அண்ணனுக்கு நேசமில்லை உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் தன்னை போன்ற மற்ற வியாபாரிகள் இவர்களின் மீது நேசம் இருக்கிறதா அவங்க அழிஞ்சு போனா பரவாயில்லை அழுது இல்லாத எண்ணி பார்க்க வேண்டும் பரந்த நேசம் இதுதான் வெற்றிக்கான நான்காவது லட்சியம் ஐந்தாவதாக மார்க்கம் சொல்லுகிறது குறைகளை ஏற்கும் மனப்பான்மை ஒரு குறை நம்ம தவறு செஞ்சுட்டோம்னா நான் தவறு செஞ்சுட்டேங்க மன்னிச்சுக்கங்க என்று ஏற்கும் மனப்பான்மை வேண்டும் வெற்றியாளர்கள் குறைகளை ஏற்பார்கள் யார் அகந்தை பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ தோல்வியை தருவக்கூடியவர்கள் ஒரு காலம் குறைகளை ஏற்பதில்லை மார்க்கம் சொல்லுகிறது மனது செல்லல்லாம் பணிவு செல்லும் அந்தவர்களே சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு முறை புகாரியிலே பதிவான நதி மதினாவிலே பேரித்தம்பளம் நிறைய வளர வேண்டும் என்பதற்காக பேரித்தம்பளம் நிறைய உருவாக வேண்டும் என்பதற்காக சேர்க்கை நடைபெறுகிறது இரண்டு கிளைகளை ஒன்றாக இணைப்பார்கள் பெருமனார் பார்க்கிறாங்க இப்படி இணைச்சாத்தான் நிறைய பல வரணும்னு என்ன இருக்கு அதனால நீங்கள் இணைப்பை விட்டுவிடுங்கள் இணைப்பை விட்டுவிடுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் இணைப்பதை விட்டார்கள் அந்த வருடம் பழம் குறைந்து போனது பெருமானார் இடத்திலே வருகிறார்கள் நாயகமே நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த இணைப்பை நாங்கள் விட்டோம் பழம் குறைந்து போய்விட்டதே நாயகமே பெருமானார் சதல்லா புரிவு சொன்னார்கள் உலக விஷயத்துல என்னை விட நீங்க தான் அறிஞ்சவங்க இனிமேல் அப்படியே செஞ்சுக்கங்க நான் இது சம்பந்தமாக எனக்கு தெரியாது என்று பெருமானார் செல்லல்லா பொழிவு செல்லும் தனக்கு தெரியாத அந்த தெரியாமையை ஏற்றுக்கொண்டார்கள் முகாரிகளை பதிவான இன்றைக்கு நம்மால் ஏற்றுக்குவானா நல்லது நினைச்சுன்னா நான் தான் நான் தான் நான் தான் வந்துடுவான் கெட்டது நினைச்சுன்னா அடுத்த ஆள் மனதுக்கு பழிய போட்டுருவான் நான் கரெக்டா தாங்க செஞ்சேன் அவர் சொன்னதுனாலதான் இப்படி மாறி போச்சு அவர் சொன்னதுனால தான் போச்சு இல்லாட்டி நான் கரெக்டா வரேன் எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த குறை கவனிகிற சிந்தனைகள் குறை கவனிகிற சிந்தனைகள் இதெல்லாம் நீங்கிவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அடுத்தது ஆறாவதாக சொல்லுகிறது நோக்கத்தை நோக்கி லட்சியத்தை நோக்கி முழு கவனத்தோடு செல்ல வேண்டும் பய உணர்வு வாழ்க்கையில் கூட பாம்பை பார்த்து பயப்படலாம் பாம்பின் படத்தை பார்த்து பயப்படலாமா அப்படி பயப்பட்டா அவனை நம்ம என்ன சொல்லுவோம் இறைவனை பயப்பட வேண்டும் இறைவனின் படைப்பினங்கள் எல்லாம் வெறும் படங்கள் உனக்கு இருக்கிற அறிவுதான் இருக்கும் அதனால் படைப்பினங்களை பார்த்து பயப்படாதே படைத்தவனை மட்டும் பயந்து கொள் உன்னுடைய இலக்கை நோக்கி முழு கவனத்தோடு செல்ல இன்னைக்கு எத்தனை பேர் அந்த லட்சியத்தை நோக்கி இலக்கை நோக்கி வெற்றியை நோக்கி முழு கவனத்தோடு செல்கிறோம் சகாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு பேர்களும் ஒரு லட்சியத்தை வைத்தார்கள் அதை நோக்கி கவனமாக சென்றதால் நாம் இத்தனை பேர்கள் முஸ்லிம்களாக லட்சியமும் இருந்தது கவனமும் இருந்தது இன்றைக்கு எந்த துறையிலேயுமே இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு இலக்கை நிர்ணயிக்கவில்லை அதிலே போய் சேர வேண்டும் என்ற கவனமும் இல்லை இருக்கிறதா கல்வியில என்றைக்காவது ஒரு இலக்கை நிர்ணயித்தோமா நம்முடைய சமுதாயம் இந்த இலக்கை நோக்கி சேர வேண்டும் அதற்கு நாம் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் செய்திருக்கிறோமா நம்முடைய சமுதாயம் பொருளாதாரத்திலே ஒரு இலக்கை அடைய வேண்டும் அதற்கு என்ன லட்சியம் அதற்கு என்ன கவனம் செய்திருக்கிறோமா பள்ளியிலிருந்து உருவாகி இருக்கிறதா நோன்பு கஞ்சி வேண்டாம் கரெக்டா காட்சியாகும் அன்புக்குரியவர்களே இது தேவைதான் அதே நேரத்தில் நோக்கம் ஒன்று இருக்கிறது லட்சியம் ஒன்று இருக்கிறது வெற்றியை அடைய வேண்டுமானால் அந்த லட்சியத்தை நோக்கி முழு கவனத்தோடு சமுதாயம் முழுக்க சேர எப்படி இஞ்சியினை பெட்டி பின்தொடர்ந்து செல்கிறதோ அதை போன்று சமுதாயம் ஓர் அணியிலே பின்தொடர்ந்து சென்றால் நம்மை போன்ற வலுவான வெற்றி பெற்ற சாதிக்கக்கூடிய சமுதாயம் உலகத்தில் இல்லை ஒரே பாரத்திரலி அல்லாஹுவின் வரலாறுகளை புரட்டுங்கள் அந்த உமருக்கு யார் பாதுகாவலர் ஒரு சாட்டை வச்சுதான் தூங்குவாங்க உங்க ரோம் நாட்டிலிருந்து வந்த ரெண்டு பேர் கேட்கிறார்கள் உமரே உனக்கு பயம் இல்லையா மறுபடியும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இறைவனை பயப்படுகிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் மனிதர்கள் மட்டுமல்ல வானம் பூமி எல்லாம் என்னை கண்டு பயப்படுகிறது உமரை கண்டு மனிதர்கள் மட்டும் பயப்படவில்லை அங்க ஒரு நிலநடுக்க வருது மதினா நிலநடுக்கம் வருகிறது உமர் அலி அல்லா தன்னுடைய வாழை எழுத்து ஒரு அடி போட்டாங்க பூமியை நான் இருக்கும்போது நீ என்ன ஆர்வம் நீ என்ன ஆடுகிறாய் ஆட்டத்தை நிறுத்தி பூமி நிறுத்தியது அதீ சொல்லுகிறவர்ல அப்ப உமர் அல்லா அல்லாஹுத்தால் அவருடைய லட்சியமும் நோக்கமும் எப்படி இருந்திருக்க வேண்டும் யாரையாவது பயந்தாங்களா சாரியாவை கொலை செய்வதற்காக மக்கள் எங்கோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சாரியா அந்த சாரியாவை கொள்வதற்காக படைகள் வருகிறது காற்று உமரின் கைவசம் இருந்தது சாரியா அல் ஜமல் சாரியா மலையின் பக்கம் திரும்பி மக்கள் வருகிறார்கள் வேக்ஸ் அனுப்பிச்சாங்க இல்ல இல்ல டெலிபோனை விட வேகமா செய்தி போச்சு சாரியா திரும்பி பார்க்கிறார் என்னடா உமரனை எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்களே திரும்பி பார்த்தா பின்னால் எதிரிகள் வருகிறார்கள் வென்று காட்டினார்கள் இந்த காற்று உமரின் கைவசம் இருந்தது என்ன காரணம் லட்சியமும் இலக்கும் சரியாக இருந்தது குறிவைத்து அவர்கள் கவனத்தோடு காய் நகர்த்தினார்கள் இன்றைக்கு அந்த உமரை போன்று யார் இருக்கிறார் நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய சமுதாயத்தை காட்டிக் கொடுத்தே வாழ்வதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது பிறகு எங்கே நாம் வெற்றியை நோக்கிச் செல்வது அன்புக்குரியவர்களே ஏழாவது ஊக்கமும் தன்னம்பிக்கையும் எந்த காரியத்தை சொல்றமோ அந்த காரியத்துல ஊக்கமும் வேண்டும் தன்னம்பிக்கையும் வேண்டும் ஹிஜரத்தின் வேலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஹிஜரத்தினுடைய வேலைகளை வீட்டை விட்டுட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு வாண்டு சொன்ன உடனே அவர்கள் உடனே கிளம்பி போனார்களே ஒரு தலைவர் சொல்லிவிட்டார் என்று கிளம்பி போனார்களே அந்த தலைவர் எவ்வளவு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்க வேண்டும் எவ்வளவு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அளித்திருக்க வேண்டும் யோசிச்சு பார்க்கணும் நேற்றுக்கு நேற்றோ அதற்கு முன்தினமோ என்று நான் நினைக்கிறேன் ஒரு சகோதரரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் சாக்கை கொட்டி தூங்கிக் கொண்டிருந்த காலம் அந்த காலம் வெறும் வெளி ஊரில் இருந்து விளைக்க வந்தவர்கள் நாங்கள் அந்த அழைத்து வந்தவர் இருக்கிறாரே ஒரு லட்சியத்தோடு ஒரு தன்னம்பிக்கையோடு இங்கு வந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் பல பேர்களுக்கு வழிகாட்டுகளாக இருக்கிறார்களே என்ன காரணம் ஊக்கம் தன்னம்பிக்கை உருவாக்கி ஊக்கம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை உருவாக்கம் இல்லை இஜிரத்திலே இருந்தது அதுதான் தன்னுடைய ஊரை விட்டு புறப்படுகிற பொழுது பெருமானார் ஊக்கத்தை ஏற்படுத்தினார்கள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள் அதற்கு பிறகு என்ன கிடைத்தது தெரியுமா இங்கு இருந்ததை போன்று பல மடங்கு செல்வத்தை சகாபாக்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் கடைசியில பெருமானார் அப்பாத்தாகிற பொழுது இவர்களுடைய தக்காத்தை வாங்குவதற்கு மதினாவிலே ஆள் இல்லை மதினாவிலே ஆள் இல்லை அப்ப எந்த அளவுக்கு ஊக்கம் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையை பெருமனார் சதல்லா முனைவசரம் ஊட்டி இருக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்ததாக மார்க்கம் சொல்லுகிறது முன் யோசனை வேண்டும் அடுத்த ஆலோசனையும் வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றியை நோக்கி நகர்கிற பொழுது முன் யோசனையும் செய்ய வேண்டும் ஆலோசனையும் செய்ய வேண்டும் பெருமானார் செல்லல்லா பரிவசனம் சில நேரத்திலே முன் யோசனை செய்வார்கள் செய்துவிட்டு வரீரா அலி அல்லாஹு தாராவினுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் வரீரா அலி அல்லாஹு அவருடைய கணவன் இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழுகிறார்கள் ஒரு நாள் வரீராவை உரிமை விடப்படுகிறது ஆயிஷா அலி அல்லாவுத்தால அடிமை உரிமை விட்டு விட்டார் ஒரு அடிமையை உரிமை விட்டால் கணவனோடு சேர்ந்தும் வாழலாம் கணவனை விட்டு பிரிந்து விடலாம் அந்த உரிமை மனைவிக்கு இருக்கிறது காரணம் அடிமையா இருந்தா ரெண்டு தலாக்குனா கணவன் கொடுக்க முடியும் இவ உரிமை ஆயிட்டா மூணாவது தலாக்கினுடைய உரிமையை கணவனுக்கு கொடுக்கிறாள் இவன் கணவனுக்கு கொடுக்கிறார் மார்க்கசுத்தம் அதனால் மூணாவது உரிமையை இவன் கொடுக்கிற காரணத்தினால் நாடினால் சேர்ந்து வாழலாம் நாடினால் சேராமல் பிரிந்து விடலாம் வரிதார் அலி அல்லாஹு தாலாவை உரிமை விட்டவுடன் எங்க வீட்டுக்காரோட நான் இருக்க முடியாதுன்னு ஆனா பெருமானாருக்கு வீட்டுக்காரர் ரொம்ப நெருக்கம் நாயகத்துல போய் சொல்றாரு நாயகமே பரீரா மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்குமா நாயகமே நாயகமே நீங்க எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க நாயகமே நீங்க சொன்னா அதெல்லாம் நடக்கு நாயகமே நீங்க சொல்லி யாராவது மாற்று கருத்து பெருமாள் பெருமனார் செல்லல்லா செல்லும் பரீரா நியல்லா தலாவை அழைத்து கேட்டார்கள் அம்மா பரீரா அம்மா பரீரா முன் யோசனை செஞ்சாங்க அம்மா பரீரா பரீராவை சேர்த்து வச்சிடலாம் என்று இவர்கள் முன் யோசனை செய்து கொண்டு ஆலோசனைக்காக பரீராவை அழைக்கிறார்கள் அம்மா பரீரா சேர்ந்து வாழைம்மா பரீரா ஒரே வார்த்தை கேட்டாங்க நான் எதுவுமே இது உங்களுடைய உத்தரவா தான் இது உங்கள் உத்தரவா அல்லாஹின் கட்டளையா அல்லது உங்கள் உபதேசம் அம்மா இது உத்தரவெல்லாம் இல்லை அம்மா இது உபதேசம் தான் அம்மா உபதேசம் கேட்க முடியாது நான் வாழ்றது அவர் கூட நான் அவரால் இஸ்லாத்திற்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கிறது தெரியுமா நாயகரே நான் தொழுக முடியல வணங்க முடியல நோம்போச்சி வைக்க முடியல எதுவும் முடியல அந்த பெண்மணி சொன்ன காரணங்களை ஏற்று அதற்கு பிறகு பெருமானார் ஒதுக்கிக் கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் ஆனால் முன் யோசனை செய்கிற பொழுது சேர்த்து வைக்கலாம் என்று இருந்தார்கள் ஆலோசனை செய்கிற பொழுது வேண்டாம் என்று விலகிக் கொண்டார்கள் இப்படி சில முன் யோசனையில் தவறாக கூட ஆகிவிடலாம் அதனால் ஆலோசனை செய்கிற பொழுது அது சரியாகிவிடும் அதனால்தான் முன் யோசனையும் வேண்டும் ஆலோசனையும் வேண்டும் நிறைய பேர் கடை வச்சிருவாங்க யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க யோசனை கேட்டுக்கலாம் நாலு பேருங்க கேட்டுதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது நாலு மாசத்துல தூக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது சிலரு ஒரு சிலருக்கு அல்லா கொடுத்திருக்கிற பெரிய ராசி என்னன்னா மூணு மாசத்துக்கு மேல எந்த கடையுமே வர வைக்க மாட்டாங்க எதை தொட்டாலும் மாஷா இல்லா உடனே முடிவு காரணம் வெற்றியை நோக்கி அவருக்கு செல்லுகிற பாதை தெரியவில்லை இலக்கை அறியாமலேயே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார் மனது செல்லல்லா பணிக செல்லும் சொன்னார்கள் முன் யோசனையும் வேண்டும் ஆலோசனையும் வேண்டும் மூசா அலகி முன் யோசனையும் வேண்டும் ஆலோசனையும் வேண்டும் என்பதற்காகத்தான் இது நடிகை சலாத்தை அல்லாஹ் சந்திக்க வைத்தான் என்ற வரலாறுகள் உண்டு கடைசி கடைசியாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது நாம் வெற்றியை நோக்கி செல்லுகிற பொழுது வெற்றியின் லட்சியத்தை நோக்கி செல்லுகிற பொழுது இறை சக்தியை உணர்ந்தாக வேண்டும் அல்லாஹுவினுடைய சக்தியை உணர்ந்தாக வேண்டும் கொடுப்பவன் அவன் தான் கொடுப்பவன் அவன் தான் அவன் தான் வழியை காட்ட வேண்டும் ஏன்னா சக்தி என்பது காற்றை கொண்டு அல்ல பரவலாக விட்டிருக்கிறார் நாம எடுக்கணும் சக்தியை கொடுப்பவன் அவன் அதனால அவனிடத்திலே தொழுது கேட்க வேண்டும் இதைத்தான் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் எந்த முக்மீன்கள் வெற்றியை பெற்றார்கள் அல்லதீனும் தொழுகையிலே யார் பயபக்தியாக தொழுது அழுது அல்லாஹுவிடத்திலே கேட்கிறார்களோ அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் பொழுது அழுதுட்டு கடைக்கு போய் பாருங்க வாடிக்கையாளர்களை அல்ல கூட்டு வாடிக்கையாளர்களின் உள்ளத்தை அறிந்தவன் அல்லா வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பவன் அல்லா இவர் எவ்வளவு வேண்டாலும் விளம்பரம் கொடுக்கலாம் ஆனால் உள்ளத்திற்குள்ளே நுழை வைப்பவன் அல்லா நல்ல சரக்கு வச்சிருப்பாரு ஆனா யாருமே வரமாட்டான் ஒண்ணுமே ஆகாத சரக்கு இருக்கும் அங்க போய் போய் வாங்கிட்டு இருப்பான் காரணம் என்ன உள்ளத்தை திருப்புவன் அல்லா நீங்கள் பள்ளியிலே பொழுதுவிட்டு அழுதுவிட்டு அல்லாவிடத்தில் யாருலா எனக்கு வெற்றிக்கான பாதையை காட்டி என்று கேட்டுவிட்டு புறப்பட்டார் வெற்றியை கொடுக்க ரப்பு தயாராக இருக்கிறான் இதுதான் வெற்றியின் ரகசியங்கள் எனவே நம்முடைய வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருந்து நாம் பெருமானார் செல்லல்லா பலிவசலம் சொன்ன முறைப்படி நடந்தார் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகமில்லை அல்லாஹ் அத்தகு அருளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாக்குறுத்தகுவா அனைவருக்கும் لا تحقيقها الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وآله وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك ينزل السلام تبارك ربنا وتعاليت وتعالى بهذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا منزل يا مجيد يا رحيم يا ودود اغننا بحلال أما سيرتك وبفضلك من سواك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكلا دعنا صلى الله تعالى وسلم على خدمته سيدنا محمد وعليه وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله Allah